வஞ்சக அசுராள் அமிர்த கலசத்தை வந்து பறித்து கொண்டு ஓடினார்கள் என்ன செய்வோம் என்று தேவரும் போய் பிடிக்க இவர்கட்கும் அவர்கட்கும் சண்டையாக லோகேஷர் ஹரியிந்த சண்டையை கண்டு மாயையை தியானித்தார் ஒரு முகூர்த்தம் மோகினி வேஷந்தரித்து அசுரர்களை மோகிப்பித்தாளம்மன் சோபனம் சோபனம் சண்டை பிடிக்கின்றவர் நடுவிலே மோகினி சந்தோஷமாய் மெல்ல நின்று வராள் தண்டை கொலுசு பாதரசம் பீலி காலாழி தரித்தாள் நவரத்னத்தால் பாதங்களில் சேர்ந்த பட்டுடன் மேகாலாபரணமும் இடையில் ரத்ன கச்சை புறத்தில் கட்டி இணையில் ஆரவிக்கையுடன் மார்பில் முத்துவடம் இலங்கும் கைவளையுடன் சோபனம் சோபனம் மாதளம் பட்டு போல் உதடும் கனி கனிவாயும் அதனன்பில்லை போல் பூருவங்களும் காது குண்டலத்துடன் மூக்கு நத்துஞ்சொலிக்க கருங்குழலால் பின்னல் கட்டி மின்ன தரித்து வருகின்ற மோகினியை கண்டதான வாழ்ச்சண்டையை நிறுத்திவிட்டு ஆரிவளென்று சுற்றி வந்தவசுராள் அமிர்தத்தை மறந்தார்கள் சோபனம் சோபனம் அப்போ மோகினி சொல்பாள் அசுரர்களுடனே ஐயன்மார்களே கேளும் சண்டையானால் இப்போதென் கையில் தந்தால் அமிர்தத்தை எல்லா தேவருக்கும் கொடுத்து கொஞ்சம் கலசமும் முன்னே தான் வரும் நிச்சயம் காரியம் என்றுங்கட்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்ற மாயை மோகி பித்தாள் சோபனம் சோபனம் மூட அசூராளும் அமிர்தத்தை கொடுத்து பின் மோகித்து வரிசையாயிருந்தார்கள் உடனே தேவரும் ஒரு வரிசையாயிருந்தார்கள் ஓகோ தேவர்க்கமிருதம் பொழியோகிறாள் சொர்ணக்கரண்டியால் பரிமாறும் போது சோபிக்கும் வளை பாதரசங்கூலுங்க சொர்ணம் போல் மோகினியை கண்ட சூராள் சும்மா இருந்தார்கள் சோபனம் சோபனம் பொட்டன அவ்வளவும் தேவர்கட்கு பொழிந்து கொண்டோடு கத்தில் வரும்போது ஒட்ட எடுக்கும் போதாக பையனுடைய ஓசை கூடத்திற்குள் கேட்கின்றது மடையர் அசூராளுக்கு அது கூட தெரியவில்லை மாயேயை அறிந்தார் ராகு கேதுவும் நடுவில் போலிந்து சந்திர சூர்யாளுடனே ராகுபும் கூடித்தான் சோபனம் சோபனம் சந்திராதித்தன் முதல் தேவாளுக்கெல்லாம் சம்பிரமமாயமிருதம் பொழிந்தாள் சந்திரபாஸ்கரன் சொல்லி கொடுக்கவே அகப்பையால் தலையை அறிந்தாள் ராகுவை மோகினி ராகுவின் தலையீரண்டாயாகச் சக்தி போச்சு ராஜநாயகி கலசத்தை சுருளாள் முன்னே வைத்து விட்டு மோகினி அந்த தியானமானால் விழிக்கிறார் அரசுரர்கள் சோபனம் சோ சோபனம் காணாதே மோகினி தேவியையும் வேறும் கலசத்தையும் கண்டார் சுராளெல்லாம் துணிந்து விடுவோம் என்று அமராளுடனே தொடுத்தார் யுத்தத்தை பின்னோம் அவர் கதையூட பலத்தாலே தேவர்கள் சுராளை துரத்தினர் அடித்து பாதாளத்திலே சுதித்து கொண்டு விஷ்ணுவை லோகத்தில் சுகமாக இருந்தார்கள் சோபனம் சோபனம் இந்த விற்த்தாந்தத்தை நாரதரோடி போய் சரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டார் அந்த க்ஷணன் சீவன் ஷீராப்தி கரை தன்னில் வந்து விஷ்ணுவுடன் வாக்குரைப்பர் லோகமாயையால் ஒரு ரூபம் எடுத்தீராம் ஒரு தரம் எனக்கதை காட்டும் என்றார் ஆகட்டும் என்று விஷ்ணுவும் சிவனை விட்டு அந்தர்தானமானார் சோபனம் சோபனம் உமையின் புத்பதியங்கே சுற்றி பார்க்கும் பார்க்கும்போது உத்தியானவனங்கண்டார் அவ்விடத்தில் அதிரூபமான மோகமாம் பெண் கோடி அழகாக பந்தாடி கொண்டிருந்தாள் கண்டவுடன் சிவன் உமையை விட்டோடி போய் கட்டி பிடித்தாலிங்கனமும் செய்தார் உண்டானார் ஹரிகர புத்திரர் உடனே உயர்விந்து மர்தன சோபனம் சோபனம் மோகினியம் மந்தர்தானமடைந்தாள் மோகம் தெளிந்து சிவனுமையுடனே வாகனமான ரிஷபத்திலேறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார் முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம் பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம் பின்னும் கேளிது இரண்டு சோபனம் சோபனம் லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே லக்ஷங்கோடியுள்ளதிலே சஞ்சொல்வோம் கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு சாம்பவர் சொல் தள்ளி தகபனார் யஜத்துக்கு தாக்ஷாயணி போனால் சோபனம் சோபனம் தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயாவென்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள் முப்பூரம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்ட செய்தான் தக்ஷன் ஈஷர் பாகத்தை மூடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேணுமென்று விஷயா யக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள் சோபனம் சோபனம் இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளே எரித்து விட்டஜம் நீரை வேற்றி விட்டு வந்து ஹிமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார் பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனார் ஈஷர்க்க பணிவீடை செய்வித்தார் சோபனம் சோபனம் சுவாமி இப்படியாக தவ செய்யும் போது தாருகாசூரன் சூரனுண்டானான் சுவாமியின் பிள்ளையெல்லாம் ஒருவராலும் ஷாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே தாருகாசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமி முன் மன்மதனை ஏவினர் வாராய் மன்மதனே தேவியோடீசரை வாழும்படிக்குச் செய்வாய் சோபனம் சோபனம் தெய்வாள் சொன்னபடி மன்மதன் பாணத்தால் தேவரை தோடு தடித்தார் தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்துச் சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால் பயந்து பார்வதியம் அதை கண்டு ஓடிப்போய் பர்வதராஜன் சொல்லால் தபசியிருந்தாள் மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம் சாம்பமூர்த்தி எப்போ அமிர்த கட்டாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார் பார்த்தவுடன் சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தார் என்றான் விஸ்வகர்ம அந்த குழந்தையை கொண்டோ போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான் சோபனம் சோபனம் அறுபதீனாயிரம் வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர் மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்த அனுப்பி வைத்தார் அவர் கோப அக்னியில் உண்டானதால் இவன் அசுரனாகி நான் இதை கண்டு பிரம்மா அமர சத்ருவானான் பண்டு போல என்றார் ஆகையால் பேர் பண்டன் சோபனம் சோபனம் பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே மயனை வருத்தி பண்டாசூரனுடனே பூரிக்கு தெற்கு பக்கத்தில் செய்ய சொன்னான் சோனித பூரத்தை மயனும் செய்தானதை நன்றாய் சோபனம் சோபனம் சுக்ர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீட்டம் சிம்மாசனம் வெண் வெண்சாமரங்கூடையும் சுக்ரன் போல் யோஜனையுள்ள தம்பியான விஷுக்ரனை வலது தோளில் சிருஷ்டித்தான் இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தான் இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள் வடிவுள்ள நான்கு பெண்டாட்டி உண்டவனுக்கு வாதாபி மர்தனா சோபனம் சோபனம் அஷ்டமந்திரிமார்கள் மந்திராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான் துஷ்ட அசூராளின் துர்புத்தி கேட்காம் விடாமல் சுக்கராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார் அதிதி பூஜை ஹோமம் சிவபூஜை நேமங்கள் அசுராளும் செய்கின்றே சுக்ரன் சொல்லால் மதியும் தர்மமாச்சு பண்டாசூரனுக்கு வாழ்வு வந்த பொழுது சோபனம் சோபனம் பண்டாசூரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க தூவங்கி நான் வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை துஷ்டன் கையில் அகப்பட்டு விழிக்கிறார்கள் வில்வாலாந்தகனை கீழ் சோபனம் சோபனம் தங்கட்கு வீணையை தேவாள் வருத்தி கொண்டார் தாருகாசுரனை வென்றே சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் விழும் புலியை போல சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்ருவாகி நான் பண்டாசுரன் வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம் நிச்சல படுகின்ற சங்கடமறிந்தே சத்ரு சம்ஹார மகாவிஷ்ணுபும் அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய் சொல்வர் மகாவிஷ்ணு தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசூரன் தர்மங்களை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் முகிப்பேத்து உபதிரவி போ என்றார் சோபனம் சோபனம் உத்தரவாலே மா மாயையும் தனக்கு ஒப்பான எட்டு தோழி உத்தியான வனத்திலே பண்டாசூரன் நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் பச்சை கல் இழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வினையுடன் பீச்சி கோடி மேலே குயில் கூவினார் போல பெண் கோடி பாடுகிறாள் சோபனம் சோபனம் நித்தியம் வருவது போல் மந்திரி கிரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசூரனும் சித்ராங்கியான மங்கையை கண்டான் தேன்மொழியாளோட பாட்டும் கேட்டான் மாயையை அடைந்தான் பண்டாசுரனும் மந்திரி மாறிட்டு பெண்களை சேர்ந்தார் மாயையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான் வாழ்வு தேவர் காட்சி சோபனம் சோபனம் மாயையாகிய மடுவில் வீழந்தான் மறந்தான் பண்டாசூரன் சிவ பூஜையை வருஷங்கள் அறுபதி அறுபதினாயிரமும் பண்டை வரமும் கழிந்து நிமிஷம் போலே